கோதண்டம் அவர்கள் அவர் அவரு அவர் பக்கத்தில் இருக்கிற கருத்துக்களை நிறைய பதிய வச்சாரு அவருக்கு அனுபவம் அதிகம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று திருமணங்கள் நடந்திருக்கிறது இல்லை அண்ணன் தம்பி எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்போ குடும்ப தலையில் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு கண் கூட பார்த்துருக்காரு யோசிச்சு பாருங்க அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் வருது இந்த பியூட்டி பார்லருக்கு போறாங்க அதுக்கு செலவு பண்றாங்க எக்ஸசைஸ் அநியாயம் நீங்க சொன்ன ஒரு கருத்து இந்த ஜிம்முக்கு போறாங்க ஜிம்முக்கு போறது எக்ஸசைஸ் பண்றதுக்கு எக்ஸசைஸ் ஏன் பண்ணனா உடம்புல இருக்கும் வியர்வை வெளியே வர அது ஏசி ஆளா போனா எப்படி வரும் அதுக்கு ஏசின்னு போட்டு அமௌண்ட் அதிகம் அந்த குடும்ப தலைவர் எல்லாம் ஏன்னா அது உள்ளத்தான் போறாங்க குடும்ப தலைவர்களா இருக்கும் நிறைய செலவு பண்றாங்க எக்கச்சக்க செலவு அதிகம் செலவு இவர் அப்படியே இந்த குடிகாரன் பார்த்தாரு சூப்பராக ஒரு மேட்டர் சொன்னார் வெறும் அறுபது ரூபா தான் அப்படின்றாரு ஆனால் அறிவு இருந்தால் அப்படி பேச மாட்டாங்க என்ன குடிகாரன் கம்மியாக செலவு பண்ணுறான்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு பேசுறதுக்காக நான் இல்லை நான் பேச நம்ம அப்படி கிடையாது ஆனால் இவங்க இந்த அணியை தலைமை தாமி இருக்கிற அசினா அவர்கள் அதிகம் செலவு செய்பவர்கள் குடிகாரங்க தான் அப்படின்னு சொல்ல வராங்க வாங்க என்ன வேணாலும் பேசலாம் எது வேணாலும் பேசலாம் கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்து இருப்பாங்கன்னு கண்டதை வந்து பேசிட்டு போற நம்ம கோதண்டம் அவர்களே அவன் அறிவு கட்டம் அப்படித்தான் பேச நீ கரெக்டா பேச அறிவு இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைப்பை வச்சு பேச வச்சிருக்க மாட்டேங்க உங்களையும் சொல்றேன் செலவு செய்வது பெண்கள் அதுவும் குடும்ப தலைவிகள்னு சொல்லிட்டு போனாரு காலையே டாட்டா சொல்லிட்டு போற புருஷன் சாயங்காலமானா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு பாடுறது அதுக்கு நேரா என்ன பண்றாங்க ஒயின் ஷாப் தேடிட்டு போறாங்க அப்படி ஒயின் ஷாப் போக கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க கொஞ்சமா பியூட்டி பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அழகா கண்ணுக்கு அழகா உங்ககிட்ட பேசுறோம் இதுல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அறுபது ரூபாய் கோட்டர்ன்னு சொன்னீங்க ஒட்டர் அறுபது ரூபாய் தான் ஆனா நீங்க சைட் டிஷ்ஷா சாப்பிடுறீங்க பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுலயும் ஸ்டேட்டஸ் பாக்குறது சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டாராம் மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தொட்டுக்கிறது கோட்டர் அறுபது ரூபாய் அதுவும் இல்லாம தனியா மட்டும் போய் தண்ணி அடிக்கிறது இல்ல தனியா போனா பந்தாவா இருக்காதான் ஒரு கூட்டத்தை வேற கூட்டிட்டு போறது சரக்கு சொல்லுடா பீர் சொல்லுடான்னு ஒரு பீரோடவா விடுறீங்க இல்லையே ஒரு பீர் மட்டமா சாப்பிடுறீங்க இல்ல இல்ல ஏமா ஒரு ஒரு பீர் சாப்பிடுறது தான் அவனுக்கு கருத்து இருக்கு அது கவனம் இருக்கு அதுக்கப்புறம் போறதெல்லாம் எவ்வளவு போதும் கேளுங்க நாலு கோட்டர் பாட்டர் வாங்குறது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தலையை சொல்லு மச்சான் ஒரு ஆஃப் சொல்லுன்ற சொல்லு திரும்ப ஒரு ஃபுல்லு மொத்தம் கூட்டி பாருங்க தொகை எவ்வளவு ஆகுதுன்னு எங்கேயோ போயிருவேன் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஃபுல்லா போதையில வர்றது வந்து வரும்போது எங்க நம்ம குடிச்சிட்டு வரோமே அதை தெரு நம்ம மனைவி தெரிஞ்சிட்டு நம்மள கும்மு கும்முன்னு கும்முவான்னு பான் பராக் வாங்குறது அதுக்கு ஒரு செலவு அதுக்கு ஒரு செலவு மேல ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது அது சென்ட் கூடாது சென்ட் அதோட விடுறாங்களா நேரா வந்து வீட்டுல இருக்க பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது அதனால எவ்வளவு நஷ்டம் பாருங்க கூட்டி கழிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ண அது மட்டும் இருக்காங்களா இது ஒரு புதுசா ஒரு ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சிருச்சுங்க கல்யாணம்னா ஒரு ட்ரீட் கொடுக்கணுமா அது பேச்சுலர் பார்ட்டியா எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கறது பேச்சுலர் பார்ட்டியா அது ஒரு செலவு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக போறாங்க பாத்தீங்களா டேய் மச்சான் நீ ஹனிமூன் கொண்டாட போறால எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுடான்றது அது மட்டும் இல்லைங்க எத்தனையோ ஒயின் ஷாப்ல போய் பாருங்க நல்லா தண்ணி அடிக்கிறது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து வாங்குற பைக்கை தொலைச்சிட்டு வர்றது பைக் சாவியை தொலைச்சிட்டு வர்றது உண்மை எத்தனை பேர் உண்மையா இல்லையா எத்தனை காவல் நிலையத்துல எத்தனை புகார்கள் தண்ணி அடிச்சுட்டு வண்டியை தொலைக்கிறது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பைக்கு இந்த மாதிரி செலவுகளை சொல்லி கொண்டே போகலாம் இதுல இருந்து என்ன தெரியுது குடும்ப தலைவிகளை விட குடிக்காரர்கள் தான் அதிகமாக செலவழிக்கிறார்கள் என்ற உண்மையை நான் சொல்லிவிட்டேன் நியாயமான தீர்ப்பை தர்மத்துடனும் நீதியோடும் கூர்மாறு அசினா வந்து பேசின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா பேசினாங்க உங்கள் கணவர் வந்து எவ்வளவு அனுபவம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல இல்லை அக்கம் பக்கம் பார்த்துருக்கலாம் தண்ணி அடிக்கிறோம் நீ சொன்ன வெறும் குவாட்ரு அறுபது ரூபா தான் செலவு பண்ணாங்க ஆனால் இப்போ எவன் தனியாக போய் சிங்கிளாக போய் குவாட்ரு மட்டும் அடிக்கிறான் குவாட்ரு போய் நீ வாங்கி போய் அந்த கிளாஸே வந்து ரேட் அடிக்கும் சைடிஷ் அடிக்கும் நீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட மட்டன் ஏதோ சாப்பிட்ற அப்புறம் பத்து பேரை கூட்டு போய் சாப்பிட்ற அதில் எவ்வளோ லாஸ் ஆகிற ஏகப்பட்ட செலவு செய்து குடும்ப தலைவர்கள் வந்து இல்லை குடிகாரங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கப்பா எக்ஸசைஸ் பண்ண போறாங்க எவ்வளவு போயிட போறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் தானே ஃபீஸ் கட்ட உடம்பு நல்லா இருக்குது தானே ஏற்கனவே சைக்கிள் அதுக்கு தான் போய் சரக்கு அடிக்க போறாங்க பாவம் ஓ இவங்கள பார்த்துட்டு தான் போய் அவங்க சரக்கு அடிக்க பாதி பேர் வாங்கி சாப்பிடல ஏன்டா உக்காரனா போனா மூஞ்ச பார்க்க போடல மச்சான் யார மச்சான் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் ஃப்ரெண்டு கிட்ட அவன் அவன் அங்கிட்டு சொல்றான் சோ இவங்க தரப்பு கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அதிகம் செலவு செய்பவர்கள் குடிகாரங்கள் தான் அடிச்சு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா அவங்க சொல்ற பல கருத்துக்களை சத்தியமா ஏத்துக்கணும் நீங்க பாக்குறவங்களே தெரியுது பட் ஆனா அது எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லு போறவன் எல்லாம் கும்பலாக கூட்டா போகிறான் அவனுக்கு தெரியாமல் ஒரே இடத்துல வேலை செய்கிறவன் அவனுக்கு தெரியாமல் ஒரு ஓயின்ஸாக போகிறான் இவனுக்கு தெரியாமல் இன்னொருத்த அங்கே வந்து நிற்கிறான் அப்போ தான் சிங்கிளா தான் போகிறானுங்க அவன் கையில் எவ்வளோ நூறு நூறுரூவா இருநூறு அதெல்லாம் அடிச்சுட்டு வரான் அப்படின்னு சொல்ல வராரு குடிகாரங்கள் செலவு பண்ணுறவங்க கிடையாது குடும்ப தலைவிகள் தான் ஓவராக செலவு பண்ணாங்க வாங்க ஆனந்து இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எங்கள் நடுவரையாவை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் ரஜினின்னா ஆட்டோக்காரன் ராமராஜன்னா கரகாட்டக்காரன் எம்ஜிஆர்னா ரிக்ஷாக்காரன் சூப்பர் எங்கள் அணிக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் எங்கள் நடுவர் ஐயானா பைத்தியக்காரன் பைத்தியக்காரர்களை தெளிவாக மாற்றும் ஒரு அறிவாளி என்று சொல்கிறேன் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல ஒரு நாளைக்கு புருஷமார்கள் உழைச்சிட்டு வந்து அந்த காசை எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க தெரியுமா புருஷன் வந்து குடும்ப தலைவிய எப்படி பாத்துக்கிறாங்கன்னா தலையில போடுற ஏற்புண்ல இருந்து காலில் போற செருப்பு வரைக்கும் வாங்கி அழகுபடுத்தி செதுக்கி அழகு பாக்குறாங்க ஆனா இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் இருந்தாலும் பக்கத்து வீட்டில இருந்து ஒரு பொம்பளை வந்து இது மாதிரி என் புருஷன் எனக்கு பிளாஸ்டிக்ல ஒரு தோடு வாங்கி கொடுத்தாண்டி செம்ம டிசைனா இருக்குடி ஏய் நீயும் வாங்கி போட்டீங்கன்னா அழகா இருக்கும்டி அப்படின்னா போதும் இதெல்லாம் விட்டுட்டு அங்க போய் நிக்கிறது பேன்சி ஸ்டோர்ல தெருவுக்கு ஒரு ஒயின் ஷாப் தான் பர்மிட் ஆனா பேன்சி ஸ்டோருக்கு பர்மிட்டே கிடையாது ஆல் இந்தியாவில் ஃபுல்லாக இப்போ பேன் சிஸ்டருங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கோ இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க காலையில் அந்த ஹேண்ட் பேக்கை மாட்டிட்டு ஏய் என்ன ஏய் நீ வரியா ஏய் போலாண்டி வாங்கடி அப்படின்னு கூட்டிட்டு அந்த தெருவே கிளம்பி போய் நீ எங்கே நிற்குதுன்ற நான் புள்ளி விவரம் இதுலேயும் பார்த்தேன் பாருங்க அங்கே போனால் அப்படியே பேன் சிஸ்டர் அலம் மோதுது நான் என்ன விடிஞ்சா தீபாவளியோ பொங்கலோன்னு நினைச்சா விடிஞ்சா ஒன்றும் இல்லைங்க ஆனால் வாங்கிக்கிட்டு அங்கே ஒரு நூறு டிசைனை பார்க்கறது அந்த நூறு டிசைன்லேருந்து ஒரு நாலு டிசைனை பொறுக்கிறது பக்கத்தில் இருக்கிற பேன் சிஸ்டருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டிசைனையும் பொறுக்கிட்டு வந்து நிற்கிறது இதெல்லாம் இருக்கட்டும்னு பார்த்தா கோவிலுக்கு சாமி கும்பிட போவாங்க நடுவர் ஆமா நல்ல விஷயம் தானே கோயிலுக்கு சாமி கும்பிடுறது நல்லது தானே ஆனா சாமி கும்பிட போய் வரம் கேட்பாங்க ஆனா இந்த பொண்ணுங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா வெளியில செருப்பை கழட்டி விடுறது அங்க ஒரு செருப்பு மேல கண்ணு வைக்கிறது உள்ள போகும்போது ரெண்டு பொம்பளைங்களை பாக்குறது அங்க போடுற சேரை சேலையை பார்த்து அங்க கண்ணு வைக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் நின்னுட்டு சாமி போட்டிருக்கிற நகை மேல கண்ணு வைக்கிறது இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து புருஷ மேல வைக்கிறது மொத்தத்தில் செலவு வைக்கிறது புருஷமார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் சம்பாரிச்சு உழைச்சிட்டு வந்தான் அந்த வழியை போக்குறதுக்கு தாங்க அவன் ஒயின் போகிறான் குடிக்கிறான் ஆனா சம்பாதிக்கிற காசு இதுலயே கரியாக்கிட்டா எப்படி நடுவரையா எனக்கே கஷ்டமா இருக்கு அந்த அம்மா பேசினப்ப ரொம்ப மனசு விட்டு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் ஆனா கடைசியில என்ன சொல்ல விரும்புறேன்னா செலவழிப்பது குடிகாரர்கள் தான் அப்படின்னு சொல்லாம குடும்ப தலைவிகள்னு சொல்லி எங்க அணிக்கு நீங்க தீர்ப்ப சொல்லுங்க எதிரணியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணாட உங்களுக்கு போத்துற பொண்ணாட